श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनकशङ्करो देवस्तं वन्दे कुञ्जरानम् या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रम् द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रम् श्रीशङ्करम् भाष्यकृतं यतीन्द्रम् मद्देशिकञ्चापि नमामि वित्यै श्रीदत्तदेवं ह्यवधूतहंसम् श्रीरामकृष्णञ्च सदाशिवेन्द्रम् स्वयम् प्रकाशाख्यमुनिप्रकाण्डम् अस्मद्गुरून् त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि ॐ श्रीहरिं परमानन्दम् उपदेष्टारमीश्वरम् व्यापकं सर्वलोकानां कारणं तं नमाम्यहम् अपरोक्षानुभूतिनुडय सारं सम्मरि முதல் ஸ்லோகத்திலிருந்து பதினோராவது ஸ்லோகம் வரையிலும் மங்களாச்சரணம் உபோத்காத்தம் உபோத்காத்தம்னா முகவுரைன்னு அர்த்தம் இறை வணக்கம் முகவுரை கடவுளையும் கடவுள் வடிவத்தில் இருக்கக்கூடிய குருநாதரையும் வணங்கி இந்த சாஸ்திரத்தை தொடங்குகிறார் ஆச்சாரியர் முதல்லையே சொல்கிறார் இது என்ன என்ன சொல்லுகிறேன் எதை விஷயத்தை சொல்கிறார் விஷயம் பிரயோஜனம் இந்த ரெண்டாவது ஸ்லோகம் நல்லா புரிஞ்சுக்கணும் அபரோக்ஷானுபூதியே சொல்கிறேன் மோட்ச சித்திக்காக உபதேசிக்கிறேன் முமுக்ஷுக்கள் சாதுக்கள் அடிக்கடி இதை படிக்கணும் இந்த முகுஹு முகுஹு வீக்ஷணியா ஒரு தினம் இல்லை ரெண்டு தினம் இல்லை நிறைய தினம் இதை படிக்கணும் முகுகு முகுகு வீக்ஷணியா முதலே சொல்கிறாரு அப்புறம் இந்த விஷயம் பிரயோஜனம் இது சொல்லப்பட்டது ரெண்டாவது ஸ்லோகத்தில் அதிகாரித்துவம் சொன்னார் அதிகாரித்துவத்தை பற்றி மூன்றாவது ஸ்லோகத்தில் சொன்னார் இந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு யாருக்கு தகுதி அப்படிங்கிற விஷயம் அந்த அதிகாரித்துவம் எப்படி வருங்கிறதையும் சொன்னார் இறைவனை வழிபடுவதனாலையும் தபஸ் பண்ணுறதுனாலையும் தபசா ஹரிதோஷனாத்து ஸ்வர்ணாசிரம தர்மேன வர்ணாசிரம தர்மத்தை தனக்குரிய கடமைகளை ஒழுங்காக செய்வதன் மூலம் இறைவனிடத்தில் பக்தி செலுத்துவதன் மூலம் ஒருவனுக்கு வைராகியாதி சதுஷ்டயம் சாதன சதுஷ்டயம் உண்டாகும்னு சொன்னார் நாலாவது ஸ்லோகத்தில் இருந்து ஒன்பதாவது ஸ்லோகம் வரையிலும் சாதன சதுஷ்டயம் அதுதான் சாதன சதுஷ்டய சம்பத்தி உடையவன்தான் இந்த சாஸ்திரம் படிக்கிறதுக்கு தகுதியானவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் பத்தாவது ஸ்லோகமும் பதினோராவது ஸ்லோகமும் மோக்ஷ சாதனம் ஞானம் என்பதை நன்றாக சொல்லுகிறது மோக்ஷ சாதனம் முமுக்ஷு வந்து விசாரம் பண்ணணும் விசாரத்தினால ஏற்படுற ஞானத்தினால தான் மோட்சம் அப்படிங்கிற கருத்தை சொல்லப்பட்டிருக்கு பத்தாவது ஸ்லோகம் சொல்லுகிறது ஞான சித்தியர்த்தம் விசாரகா கர்த்தவியா ஞானம் சித்திக்கிறதுக்காக விசாரம் பண்ணணும் விசாரம் பண்ணாமல் ஞானம் சித்திக்காது அப்படிங்கிற கருத்து பதினோராவது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு பத்து பதினொன்று ரெண்டுலேயும் விசாரம் பண்ணணும் விசாரம் பண்ணி ஞானத்துக்காக விசாரம் பண்ணணும் விசாரம் பண்ணாமல் ஞானம் வராது அப்படிங்கிற கருத்து சொல்லப்பட்டிருக்கு விசாரம்னா ஞாபகம் வச்சுக்கணும் குரு சாஸ்திர சகித விசாரம் அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஞாபகப்படுத்துகிறேன் அவ்வளோதான் அப்புறம் பன்னெண்டுலேருந்து பதினாறு விசாரத்துக்குரிய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு பன்னெண்டு முதல் பதினாறு வரை விசார விஷயாக விசார எந்த எதை விசாரம் பண்ணுறது ஆக மோக்ஷத்துக்கு தேவை ஞானம் ஞானம் விசாரத்தினால வரும் எதை விசாரம் பண்ணி எந்த ஞானத்தை அடைஞ்சு மோட்சம் அடையிறது அப்படிங்கிற கேள்விக்கு பன்னெண்டு முதல் பதினாறு வரை கொடுக்கப்பட்டிருக்கு சுருக்கமாக விசார விஷயம் சொல்லப்பட்டிருக்கு பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஜீவகா ஜீவ விசாரம் ஜகத் விசாரம் ஈஸ்வர விசாரம் ஜீவ ஜகத் ஈஸ்வர கோஹம் கதமிதம் ஜாத்தம் கோவா கர்த்தாசிய வித்தியதே உபாதானம் கிமஸ்தீக விசாரசோஜமீதிருஷா அந்த பன்னெண்டாவது ஸ்லோகம் ஞாபகம் வச்சுக்கணும் பதிமூணாவது ஸ்லோகம் சுருக்கமாக ஆத்மஸ்வரூபத்தை சொல்லுகிறது ஜீவாத்மஸ்வரூபத்தை ஜீவாத்மா பிரம்மன்கிற அர்த்தமெல்லாம் பிரிக்காமல் பொதுவாக சொல்லுகிறது பதிமூணாவது ஸ்லோகம் ஜீவஸ்வரூபத்தை உபதேசிக்கிறது பதினாலாவது ஸ்லோகம் இந்த ஜகத்துக்கு பதினாலு பதினஞ்சு ஜகத்துக்கு உபாதான காரணம் சொல்லுகிறது ஜகத் ஸ்வரூபம் சொல்லுகிறது பதினாலாவது ஸ்லோகத்தையே போட்டுங்க பதினாலாவது ஸ்லோகம் ஜெகத் ஸ்வரூபம் பதினஞ்சாவது ஸ்லோகம் ஈஸ்வரன் ஆக அதில் எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்கு ஆக நிமித்த காரணம் உபாதான காரணம் ரெண்டும் அபின்ன நிமித்தோபாதான காரணம் சொல்லப்பட்டிருக்கு பதினாறாவது ஸ்லோகத்தில் சுருக்கமாக அந்த உபாதான காரணம் விவர்த்த உபாதான காரணமாகிய நான் அந்த பிரம்மன் நான் தாங்கிற அர்த்தத்தில் நான் தான்கிற கருத்தை பதினாறாவது ஸ்லோகம் சொல்லியிருக்கு ஆக பதிமூணாவது ஸ்லோகம் ஜீவஸ்வரூபம் பதினாலாவது ஸ்லோகம் ஜெகத் ஸ்வரூபம் ஜெகத் எதனால் உற்பத்தி ஆகிருக்குங்கிறது பதினஞ்சாவது ஸ்லோகம் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் நிமித்த காரணம் வச்சுங்க நிமித்த காரணம் உபாதான காரணம் பதினாலாவது ஸ்லோகத்தில் பதினஞ்சாவது ஸ்லோகத்தில் நிமித்த காரணம் சுருக்கமாக சொன்னால் பதினாலு பதினஞ்சு சொன்னால் மாயா சகிதம் பிரம்ம மாயையோடு கூடின பிரம்மந்தான் ஜகத்துக்கு காரணம் அப்போ ஈஸ்வரனை ஜகத்தை காரியமாக சொல்லி ஈஸ்வரனை காரணமாக சொல்லியாச்சு அந்த ஈஸ்வரனுடைய யதார்த்த ஸ்வரூபமும் ஜீவனுடைய யதார்த்த ஸ்வரூபமும் ஒன்றுதாங்கிற கருத்து பதினாறாம் ஸ்லோகத்திலேயே சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு பதினேழாவது ஸ்லோகம் தொடங்கி நாற்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் ஆத்ம விசாரா இன்னொரு பாஷையில் சொன்ன ஆத்மானாத்ம விவேகா ஆத்மா எது அனாத்மா எதுங்கிற பகுத்தறிவு அங்கே பண்ணப்பட்டிருக்கு ஆத்மானாத்ம விவேகாக அந்த ஆத்மானாத்ம விவேகத்துக்கு அவர் என்ன பண்ணுறார் சரீரத்ரய விவேகம் பண்ணுறார் சுருக்கம் இன்னும் சொன்னோம்னா ஸ்தூல சரீர தான் பெருசாக பண்ணுறார் பெரிய அளவில் பண்ணுறது ஸ்தூல சரீர விவேகம்தான் இந்த முப்பத்தி எட்டாவது ஸ்லோகம் வரைக்கும் ஸ்தூல சரீர ஆத்ம தான் பெருசாக பண்ணுறார் முப்பத்தொன்பதாவது ஸ்லோகம் மாத்திரம்தான் சூக்ம சரீர விவேகம் பண்ணுறார் காரண சரீர விவேகம் பண்ணலை ஆனால் நம்ம அதை சேர்த்துக்கணும் காரண சரீரம் வேற ஆத்மா வேறேங்கிறத சொல்லலை அஜான சாட்சி அஜானந்தான் காரண சரீரம் அதனால் காரண சரீர வத்திரிகா நாற்பதாவது ஸ்லோகத்தை பார்த்தா தெரியும் ஏவம் தேகத்வயாத் ஆத்மா புருஷ ஈஸ்வரா சர்வாத்மா சர்வரூபஷ்ச சர்வாத்தீத்தோகம் அவ்வயா தேகத்வயாத் அந்யகான்னு போட்டிருக்கு நம்ம ப்ராக்கெட்டில் நம்ம அன்னைக்கு அப்பயே போட்டிருப்போம்னு நினைக்கிறேன் தேகத்ரயாத் அந்யகா தேகத்ரயாத் அந்யா இப்போ நமக்கு புரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதிலிருந்து அவர் சொல்கிற விஷயங்கள் என்ன ஆத்மானாத்ம விவேகத்திலேருந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் அனாத்மா அச்சேதனம் ஆத்மா அனாத்ம லக்ஷணங்களை சொல்லி சொல்கிறார் இந்த இது பார்த்தாலே தெரியும் தயோகோ ஐக்கியம் பிரபஷ்யந்தி கிமஜான மதப்பரம் கிமஜான மதப்பரம் அப்புறம் ஞானமித்யுச்சியத்தை புதைஹி ஞானமித்யுச்சியதே புதை கதம் சியாத் தேகக புமான் இந்த வாக்கியங்கள் எல்லாம் எல்லா ஸ்லோகத்துலேயும் இருக்குது அதை பார்த்தா புரிஞ்சுக்கணும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் நான் ஸ்லோகம் ஸ்லோகமாக சொல்லலை ஆனாலும் நீங்கள் சாரம் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் அனாத்மா அச்சேதனம் ஆத்மா சேத்தனம் இது நான் சில பாயிண்ட்ஸ் மாத்திரம் சொல்கிறேன் ஆத்மா சேத்தனஹா அனாத்மா அச்சேதனஹா சேத்தனஹான்னா என்ன அர்த்தம் உணர்வு அச்சேதனம் சொன்னால் உணரப்படுவது ஜடம் கான்ஷியஸ்னஸ் இனர்ட் மேட்டர் அப்படி சொல்கிறது நம்ம சில லக்ஷணத்தை மாத்திரம் சொல்ல போகிறேன் வேறு ஒன்றும் சொல்லலை ஆத்மா சேத்தனஹா அனாத்மா அச்சேதனஹா ஆத்மா திருக் அனாத்மா திருஷ்யம் ஆத்மா திருக் இல்லாட்டி திரஷ்டா போட்டுக்கலாம் அனாத்மா திருஷ்யம் இதே இன்னும் ரெண்டு பாஷையில் போடலாம் ஆத்மா சாட்சி அனாத்மா சாட்சியம் ஆத்மா அனுபோக்தா அனாத்மா அனுபோஜ்யம் ஆக ஆத்மா பார்க்கிறவன் ஆத்மா பார்க்கப்படுவது அனாத்மா புரியறதுக்காக பாடத்துக்காக படிக்கிறோம் அப்படி அப்புறம் கடைசியில் அதையும் நிஷேதம் பண்ணுறோம் பார்ப்பவன்கிறதும் கிடையாதுங்கிறத கடைசியாக படித்தோம் ஆக முதல்ல விவேகத்துக்காக பண்ணுறோம் அது அப்புறம் ஆத்மா நிர்குணா அனாத்மா சகுணா இதுக்கு குணமெல்லாம் கிடையாது ப்ராப்பர்ட்டிஸும் இங்கிலீஷில் ஆகையினால இதுக்கு குணங்கள்லாம் கிடையாது அனாத்மாவுக்கு குணங்கள் சகுணகா குணத்தோடு கூடினது ஆத்மா நிர்விகாரா அனாத்மா சவிகாரா சவிகாரா ஆத்மா வந்து எந்த விதமான மாறுதலையும் அடையறதில்லை நிர்விகாரம் அனாத்மா சவிகாரம் விகாரங்களை உடையது ஆத்மா நிர்விகல்பா அனாத்மா சவிகல்பா ஆத்மாவில் டிவிஷன் பிரிவுகள் பிளவுகள் துண்டு கிடையாது பிரி வேற்றுமை கிடையாது அனாத்மா முழுவதும் வேற்றுமை மயமாக இருக்குது நாமரூப கர்ம பேதங்களால் வேற்றுமை உடையதாக இருக்குது ஆக ஆத்மா நிர்விகல்பா அனாத்மா சவிகல்பா கடைசியில் என்ன போட்டுக்கணும்னா அது இருக்கட்டும் அது அப்புறம் கூட பண்ணுவோம் சுருக்கமாக சொன்னால் அனாத்ம சாட்சி ஆத்மா என் உடம்பை நான் அறியிறேன் என் மனசை நான் அறியிறேன் உடலும் மனமும் என்னால் அறியப்படுவதால் உடலும் மனமும் நான் அல்ல அகம் ஸ்தூல ஷரீர திரஷ்டா அஸ்மி நாகம் ஸ்தூல சரீரம் அகம் சூக்மசரீர திரஷ்டா அஸ்மி நாகம் சூக்மசரீரம் அகம் காரணசரீர திரஷ்டா அஸ்மி நாகம் காரணசரீரம் ஸ்தூல சூக்ம காரணசரீராத்து வெத்திரிக்தோகம் ஆக இந்த இதை புரிஞ்சுக்கணும் ஆத்ம அம்சமெல்லாம் என்னது அனாத்ம அம்சங்கள் என்னது நான் அல்லாதது எது நானா இருப்பது எது நானாக இருப்பது எது நான் அல்லாதது எது ஆக இதிலிருந்து என்ன சொன்னார் இந்த அனாத்மாவில் இருக்கிற அபிமானத்தை விடணுங்கிறத சொல்கிறார் தேகோகமித்யம் மூடா திருத்வா திஷ்டத்யஹோ ஜனா மமாயமித்யபி ஜாத்வா கடத்திருஷ்டேவ சர்வதா ஏதாவது என்னுடைய உடம்பு சரியில்லைங்கிறான் ஆனால் நான் சரியில்லைன்னு சொல்ல முடியுமா ஆக என்னுடையதுன்னு இதை சொல்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதுவாக தன்னையே நினச்சிக்கணும் மூடகான்னு சொன்னார் ஆக இந்த ஸ்லோகத்தை எல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் நான் சுருக்கமாக சொல்லிவிட்டேன் இதை பதினேழாவது ஸ்லோகத்திலேருந்து தொடங்கி நாற்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் ஆத்ம அனாத்ம விவேகம் பண்ணி ஆத்மாவோட லக்ஷணங்களையும் அனாத்மாவோட லக்ஷணங்களையும் சொல்லி ஆத்மானாத்ம விவேகம் பண்ணியிருக்கிறார் அதுதான் கடைசியில் இந்த ஏவம் தேகத்வயாதன்யா பார்த்தோம் அப்புறம் அடுத்தது நாற்பத்தி ஒன்றாவது ஸ்லோகத்தில் தொடங்கி எண்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் அனாத்ம மித்யாத்வ நிர்ணயா அனாத்ம மித்யாத்வ நிர்ணயா அனாத்மா மித்யா ஆத்மா சத்தியம் ஏன்னா இந்த லக்ஷணம் ரெண்டையும் நம்ம அங்கே சொல்லலை எங்கே சொல்லலை இதுக்கு முன்னாடி இதை சொல்கிறதில்ல இதில் அந்த வாக்கியத்தை நம்ம சொல்ல அந்த இதே சொல்லலை ஆத்மா ஆத்மாவை பற்றி சொல்கிற போது சேத்தனம் அச்சேதனம் அனுபோக்தா அனுபோஜ்யம் இப்படிலாம் லக்ஷணம் சொன்னோம் ஆனால் சத்தியம் மித்யாவை பற்றி அங்கே பேசலை அதற்காகவே இத்தனை ஸ்லோகங்கள் எடுத்துக்கிறார் அவர் நாற்பத்தி ஒன்றில் தொடங்கி எண்பத்தி ஒம்பது வரைக்கும் அதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் நான் குறித்து வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு அது சொல்கிறேன் பாருங்க அதில் ஒரு நாலு விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்குது அனாத்ம மித்யாத்வ நிச்சயா அனாத்ம மித்யாத்வ நிச்சயத்தில் நாலு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் முதல்ல அவர் சொல்கிறது ஆத்மா இதை வந்து ஸ்ருதி யுக்தி அனுபவம் மூன்று பிரமாணங்களை வைத்துக்கொண்டு சொல்கிறார் ஸ்ருதி யுக்தி அனுபவம் ஸ்ருதி பிரமாணம் யுக்தி பிரமாணம் அனுபவ பிரமாணம் இதெல்லாம் வைத்துக்கொண்டு சொல்கிறார் முதல்ல சர்வாத்ம பாவா சர்வாத்ம பாவா ஆத்மா ஏவ இதம் சர்வம் ஆத் இதம் சர்வம் எதயம் ஆத்மா இவையெல்லாம் ஆத்மாதான் அதாவது இந்த சரீரத்துக்கு பின்னால் இருக்கிற ஒரு ஆத்மா இல்லை ஒரு ஒரு சரீரத்துக்கு பின்னால் ஒரு ஆத்மா இருக்குது ஒரு ஒரு சரீரத்துக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்குது அப்படிங்கிறது இல்லை ஆத்மாவில் தான் எல்லா சரீரங்களும் இருக்கிறது சமஸ்த சரீரங்களும் தேவ சரீரமும் பசு சரீரமும் பக்ஷி சரீரமும் மனுஷ சரீரமும் எல்லா சரீரங்களும் எல்லா உடல்களும் அது புழுவாக இருந்த ஓரறிவு உயிருள்ள ஓரறிவு உடல உடலா உடையதாக இருந்தாலும் ஐந்தறிவு இருந்தாலும் சரி இன்னும் வேறு ஏதாவது ஆறாவது அறிவு ஏழாவது அறிவு எட்டாவது அறிவு அப்படின்னு சொன்னாலும் எல்லா சரீரமும் இதில் தான் கற்பிக்கப்பட்டிருக்கு ஆகையினால் இந்த இதம் சர்வம் எதயமாத்மான்னு சொன்னதுனால அந்த ஸ்ருதியை வைத்து கொண்டு அது பாருங்கள் அங்கே எங்கெங்கே இருக்குது இதானிம் தேகபேதஸ்ய ஹியசத்வம் ஸ்புடமுச்சியதே நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் பாருங்கள் இது ஆத்ம தேகபேதேன தேகாத்மத்வம் நிவாரித்தம் இது ஆத்ம தேகபேதேன தேகாத்மத்வம் நிவாரித்தம் இதானீம் தேகபேதஸ்ய ஹியசத்வம் ஸ்புடமுச்சியதே இந்த அசத்துவம் மித்யாத்தன்மையை ஸ்புடமாக சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் நமக்கு வந்து அகம் பிரம்மாஸ்மி சத்தியத்துவ புத்தி ரொம்ப முக்கியமாக நான் தேகம் இல்லைங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் முதல்ல நமக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுறது எது ஆகையினால அகம் பிரம்மாஸ்மி அது ஒத்துண்டாலும் ஒத்துக்காட்டாலும் அதுதான் உண்மை ஆனால் அகம் தேகோஸ்மிங்கிற அந்த புத்தி திருடமாக இருக்கிறதுனால அதை நீக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிறார் அவர் அதில் அசத்துவம் ஸ்புடமுச்சியது அந்த நாற்பத்தி அஞ்சாவது ஸ்லோகம் பாருங்கள் உபாதானம் பிரபஞ்சஸ்ய பிரம்மணா அந்நத்து நவித்தியதே தஸ்மாத் சர்வ பிரபஞ்சோயம் பிரம்மைவாஸ்தி நச்சேதரத் எல்லாமே பிரம்மந்தான் இந்த நாற்பத்தி மூணாவது ஸ்லோகத்தையும் பார்த்தாலும் தெரியும் சைத்தன்யஸ்ய ஏகரூபத்வாத்து பேதோ யுக்தோ ந கர்ஹிச்சித் ஜீவத்வஞ்ச மிருஷாஜ்ஞேயம் ரஜ்ஜௌ சர்ப்பகிரகோ யதா அதனால் பேதமே கிடையாது இதெல்லாம் நீங்கள் நான் சொல்கிறத வச்சுன்னு இந்த ஸ்லோகத்தை நீங்கள் கண்டுபிடிங்க நிறைய நேரம் ஆகிடும் அது ஆகையினால் எந்தெந்த ஸ்லோகம் எததுக்கு வருதுங்கிறது பார்த்து பார்த்து கண்டுபிடிக்கணும் விஷயங்கள் இது பண்ணும் சார் விஷயம் இதுதான் ஆத்மா ஏவ இதம் சர்வம் சர்வாத்ம பாவா ஒரு விஷயம் அப்புறம் அடுத்தது துவைத்த நிஷேதா துவைத்தம் நிஷேதம் பண்ணப்படுகிறது நேக நானாஸ்தி கிஞ்சனா நாற்பத்தி ஏழாம் ஸ்லோகம் பாருங்க ஸ்ருத்தியா நிவாரித்தம் நூனம் நானாத்வம் சொமுகே நகி கதம் பாசோ பவேதன்யா ஸ்திதே சாத்வய காரணே அஹத்வைத்த நிஷேதா துவைத்தம் நிஷேதம் பண்ணப்படுகிறது ஆ விஷயம் என்னன்னா இந்த இதெல்லாம் அனாத்ம மித்யாத்வ நிச்சயம் அனாத்ம மித்யாத்வ நிச்சயம்னா எல்லாத்தையும் இந்த ஜெகத் நாமரூபம் அத்தனையுமே நிஷேதம் பண்ணுறோம் ஆக துவைத்த நிஷேதா ரெண்டாவது மூணாவது துவைத்த நிந்தா இதெல்லாம் பண்ணி மித்யாத்வத்தை நிச்சயம் பண்ணுறார் சர்வாத்மத்வாத்து அனாத்மா மித்யா சர்வா எல்லாம் ஒரே ஆத்மா தான் அனாத்மாங்கிறது கல்பிக்கப்பட்டது சவிகல்ப அனாத்மாவானது நெர்விகல்ப ஆத்மாவில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது ஆத்மா எல்லாமே ஆத்மஸ்வரூபங்கிற கருத்து சொல்லப்பட்டிருக்கு ஆ துவைத்தம் நிஷேதம் பண்ணுவதன் மூலம் துவைத்த மித்யாத்வ நிச்சயம் செய்யப்படுகிறது அடுத்தது துவைத்த நிந்தா எல்லாம் மித்யாத்வத்துக்கு சப்போர்ட் அதுக்காக சொல்கிறேன் சர்வாத்மத்துவம் வந்து மித்யாத்வத்துக்கு ஒரு சப்போர்ட்டு மித்யாத்வ நிச்சயம் பண்ணுறதுக்காக துவைத்த நிஷேதா இந்த ஸ்லோகங்களில் இதெல்லாம் இருக்குது துவைத்தம் நிஷேதிக்கப்படுவதால் சாஸ்திரங்களில் துவைத்தம் நிஷேதிக்கப்படுவதால் துவைத்தம் மித்யா அப்புறம் வந்து துவைத்த நிந்தா நிந்தையின் மூலம் நிஷேதிக்கப்படுறது அது வேறு விஷயம் அது இன்னொரு டாப்பிக்காக வச்சுருக்கோம் துவைத்த நிந்தா உதரமந்தரம் குருத்தே அத பயம் பவதி த்வித்தீயாத்வை பயம் பவதி யார் வேற்றுமையை பார்க்கிறானோ அவனுக்கு பயம் உண்டாகும் மிருத்யோச மிருத்யுமாப்னோதி எய்க நானேவ பஷ்யதி அவன் எமனிடமிருந்து எமனிடமே செல்லுகிறான்லாம் இதெல்லாம் சொன்னதெல்லாம் ஞாபகம் வரணும் நாற்பத்தஞ்சு கிளாஸ் ஆயிடுச்சு அதனால் அது ஞாபகம் வர்றது கொஞ்சம் கடினம் எய்க நானேவ பசியத்தி அடுத்தது துவைத்தஸ்ய ஆவித்யகத்வம் துவைத்தம் வந்து அவித்யாஜன்யம் அறியாமையினால தான் துவைத்தம் ஏற்படுகிறது எனவே துவைத்தம் மித்யா ஞாபகம் வச்சுக்கணும் துவைத்த அனுபவத்தை நிஷேதம் பண்ணலை துவைத்த பிரதீதிம்போ இந்த வேற்றுமை பிரதீத்தி இது பண்ணலை அதில் இருக்கிற அந்த என்ன சொல்கிறது ரியாலிட்டி சத்தியத்துவத்தை நிஷேதம் பண்ணுறோம் ஆக துவைத்த சத்தியத்துவ நிஷேதா மற்றும் துவைத்த பிரதீத்தி நிஷேதா துவைத்த பிரதீத்தியை நாம் நீக்கலை அதாவது இந்த நமக்கு புலப்படுறதெல்லாம் வேற்றுமை தான் புலப்படுறது ஆனாலும் வேற்றுமை புலப்பட்டாலும் அந்த வேற்றுமையில் உண்மை இல்லை அப்படி சொல்கிறோம் வேற்றுமை புலப்படுறதுனால வேற்றுமை உண்மைன்னு அர்த்தம் ஆகிடாது எது புலப்படுறதோ அது உண்மையாக முடியாதுன்னு நிறைய சொல்லிட்டோம் சூரியன் உதிக்கிறார் சூரியன் மறையிறாருங்கிறது உண்மையா சூரியன் இருந்த இடத்துல இருக்கார் பூமி சுற்றுறதுங்கிறது உண்மையா அதெல்லாம் நம்ம நிறைய வகுப்பில் படித்து தெரிஞ்சுன்னுட்டோம் அதனால் அதை பற்றி நான் இப்போது சொல்லலை நான் நான் சுருக்கமாக சொல்லணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன் ஆ துவைத்தஸ்ய ஆவித்யகத்துவம் துவைத்தம் அவித்தியிலிருந்து ஏற்பட்டது அப்புறம் இன்னும் சொல்கிறார் அதெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள் நிறைய எக்ஸாம்பிள்லாம் கொடுத்து சாஸ்திரத்துக்கு சம்மதமான உதாரணங்கள் எல்லாம் நிறைய கொடுத்து உபதேசம் பண்ணுறார் ஆ இந்த நாலு பாயிண்ட் ஞாபகம் வச்சுருந்தா போகிறோம் உங்களுக்கு சர்வாத்மத்துவம் அப்புறம் துவைத்த நிஷேதா துவைத்த நிந்தா துவைத்தஸ்ய ஆவித்யகத்துவம் துவைத்தம் அவித்யாஜன்யம் அதெல்லாம் நிறைய ஸ்லோகத்தில் நீங்கள் பார்த்தா தெரியும் நிறைய இடத்துல இருக்குது அப்புறம் ஆத்மா காரணம் அனாத்மா காரியம் இது அடுத்ததாக ஆரம்பிக்கிறார் ஆத்மா காரணம் அனாத்மா காரியம் இது ஒரு யுக்தி இந்த ஒரு யுக்தியை முக்கியமாக யூஸ் பண்ணுறார் ஆத்மா காரணம் அனாத்மா காரியம் காரணத்துக்கு வேறாக காரியமில்லை இந்த ஜகத்து துவைத்தம் மிச்சியா என்னது ஆத்ம காரியத்வாத் கடவது ஆத்மாவினுடைய காரியமாக இருப்பதால் குடத்தை போல ஆ இது யுக்தி நிறைய ஸ்ருதியை வச்சுன்னு தான் பேசுகிறார் முதல்ல நம்ம படித்ததெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து ஸ்ருதியை அடை அடிப்படையாக கொண்டது சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டது சர்வாத்மத்துவம் துவைத்த நிஷேதத்துவம் துவைத்த நிந்தா துவைதஸ் ஆவித்யகத்துவம் இதெல்லாம் வந்து சாஸ்திரத்தை பேஸ் பண்ணி சொன்னது அப்புறம் யுக்தி என்னதுன்னா காரண காரியம் அதுவும் சாஸ்திரத்துக்கு சம்மதமான யுக்தி விவர்த்த காரணங்கிறது மறந்துடக்கூடாது விவர்த்தம் ஆஹா ஜெகத் மித்யா ஆத்ம காரியத்வாத் அப்படி சொல்லிவிட்டேன் அதனால் அந்த ஸ்லோகங்கள்லாம் பாருங்கள் நிறைய இருக்குது ஏகப்பட்ட ஸ்லோகம் பீத்தத்வம் எழுபத்தேழா ஸ்லோகம் யதா சுப்ரே தோஷாத் பவதி கசியச்சித் தத்வதாத்மனி தேகத்வம் பசியத்யஜானயோகதா சக்ஷுர்பியாம் பிரமசீலாபியாம் சர்வம் பாதி பிரமாத்மகம் தத்வதாத்மனி தேகத்வம் பசியத்யஜானயோகதா அலாத்தம் பிரமணேனைவ வர்த்துலம் பாதி சூரியவத் தத்வதாத்மனி தேகத்வம் பஷ்யத் அஜான யோகதா எல்லாம் அஜான யோகதான்னு சொல்லி நிறைய ஸ்லோகம் இந்த எண்பத்தெட்டாவது ஸ்லோகம் பாருங்க சர்வம் ஆத்மதையா ஜாத்தம் ஜெகத் ஸ்தாவர ஜங்கமம் அபாவாத் சர்வபாவானாம் தேகசிய ஆத்மதா குதா இதுவும் சொல்லியிருக்கு அப்புறம் இது அடுத்தது அனுபவம் அனுபவ பிரமாணத்தின் மூலமாக சொல்லப்படுறது ஜகத்து மித்யா ஸ்வப்னவது ஸ்வப்னத்தை போல கனவை போல கனவில் நான் பார்க்கிற வஸ்துக்களெல்லாம் எனக்கு அந்நியமாக எப்படி இல்லையோ கனவில் அனுபவத்தில் கனவில் வேறு மாதிரி தெரிகிறது அதே மாதிரி ஜாகிரத அவஸ்தையிலையும் என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் எனக்கு அந்நியமாக கிடையாது சொப்னத்தை திருஷ்டாந்தமாக வச்சுன்னு சொல்கிறோம் ஆக எனக்கு அந்நியமாக இருக்கிறதெல்லாம் மித்யா அந்நியமான தோற்றங்கள் எல்லாம் மித்யா ஸ்வப்னவத்து அனுபவ பிரமாணத்தை வச்சுன்னு சொல்றது அதாவது ஒரு ஸ்லோகம் படித்தா நிறைய ஸ்லோகம் படிக்க வேண்டியிருக்குங்கிறதுக்காக நான் ஸ்லோகம் வேண்டான்னு வச்சுருக்கேன் அதனால் அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை மாத்திரம் சொல்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் நிறைய இதை வச்சு கொண்டு நிறைய நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்போ தான் நிறைய புரியும் அது அனுபவ பிரமாணம் சொப்னம்தான் சொப்னம் எப்படி மித்யாவோ மூணு சரீரத்துக்கும் நான் சாட்சியாக இருக்கிறதுனால மூணு வந்து போகிறதுனால அது சத்தியம் கிடையாது எது ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் இல்லையோ அது சத்தியம் கிடையாதுங்கிறது ஒரு லட்சணம் காலத்திலே அபாத்தியத்துவம் சத்தியத்துவம் மூன்று காலத்திலும் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு பேர் தான் சத்தியம் அறிவால் எதை அழிக்க முடியாதோ அது சத்தியம் இதுதான் சத்தியத்துக்கு லட்சணம் காலத்திரையேபி திஷ்டதீதி சத்து தத்துவபோதத்தில் படிச்சிருக்கோம் அப்புறம் எது ஞான பாத்தியம் தத் சத்தியம் அப்புறம் தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் ஞான பலம் அப்படி ஞானபலத்தை சொல்கிற போது ஞானபலம் என்னது ஜீவன் முக்தி மோக்ஷம் அதுதான் ஞானபலம்னு சொல்கிறோம் ஆனால் அதில் ஒரு விசாரம் பண்ணுறார் அவர் பிராரப்த கர்மம் ஞானிக்கு உண்டா இல்லையான்னு விசாரம் பண்ணுறார் அதுக்கு பதில் என்னன்னா ஒரு கோணத்தில் உண்டு இன்னொரு கோணத்தில் இல்லை அதாவது தேக திருஷ்டியாக பிராரப்தம் இருக்குது ஞானியோட ஞானத்தோட திருஷ்டியில் பிராரப்தம் இல்லை அந்த ஸ்லோகம் தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் உச்சத்தை ஜெயிர் பலாச்சைத்தது ததானர்த்தத்வயாகமாக வேதாந்த மதஹானஞ்ச யதோ ஜானம் இது ஸ்ருதி இந்த ஸ்லோகம் தொண்ணூற்றி ஏழு அஜானி ஜனபோதார்த்தம் பிராரப்தம் பக்தி வை ஸ்ருதி அஜானி ஜனங்களுக்கு புரியறதுக்காக பிராரப்தம் சொல்லியிருக்கே தவிர வாஸ்தவமாக ஞானியோட திருஷ்டியில் பிராரப்தம் கிடையாது அப்படிங்கிறது தான் விஷயம் அப்புறம் நூறாவது ஸ்லோகத்திலிருந்து நூற்றி நாற்பத்தி நாலாவது ஸ்லோகம் வரைக்கும் நிதித்தியாசனம் இந்த இந்த இது முடிகிற இந்த கிரந்தம் முடிகிற வரைக்கும் நிதித்தியாசனம் சொல்லப்பட்டிருக்கு அந்த நிதித்தியாசனத்துக்கு என்ன பண்ணார் பதினஞ்சு அங்கங்களை எடுத்துட்டார் த்ரிபஞ்சாங்கான் யசோபக்ஷியே பூர்வோக்தி லப்தையே தைஷ்ட சர்வை சதா காரியம் நிதித்தியாசனமேவது என்னெல்லாம் அங்கங்கள் யம நியம தியாகா மௌனம் தேசா காலா ஆசனம் மூலபந்தா தே தேகசாமியம் திருக்ஸ்திதி பிராணாயாம பிரத்யாகாரா தாரணா தியானம் சம சமாதி அதான் சொன்னேன் தாரணா தியானம் சமாதி இந்த பதினஞ்சு அங்கங்களையும் அவர் என்ன பண்ணார்னா எல்லாமே பிரம்மனாகவே சொல்லிவிட்டார் ஒன்று கூட அது குறிப்பிட்ட ஒரு ஒரு சாதனையாக சொல்லப்பட்டிருக்கு யோக சாஸ்திரத்தில் இவர் அஞ்சு சேர்த்துண்டர் எட்டு எட்டு ஏழு ஏழு சேர்த்து கொண்டார் அந்த ஏழு பதினஞ்சு அங்கங்களும் குறிப்பிட்ட சாதனமே கிடையாது அந்த அதை ஒரு பற்றுக்கோடாக வைத்து பிரம்மத்தை தியானம் பண்ணுறதாகவே சொல்லிவிட்டார் ஆக அஷ்டாங்க யோகத்தில் சொல்லியிருக்கிற யமநியமங்களை எடுத்துக்கல என்ன சொல்கிறார் இதை பண்ண முடியலன்னா அது பண்ணு அந்த அதுக்கு பேர் ஹட்டயோகம்னு பேர் வச்சுட்டார் ராஜயோகம்னு இதுக்கு தான் பேருங்கிறார் ஆக இது ராஜயோகம் அது ஹட்டயோகம் அஷ்டாங்க யோகத்தை ஹடயோகமாக எடுத்துக்கொண்டிருக்கார் என்ன பண்ணணும் நிதித்தியாசனத்துக்குன்னு நேரத்தை ஒதுக்கி பண்ணணும் அப்படி பண்ணினாத்தான் இது நம் மயமாகும் நம்முடைய அந்தக்கரண மயம் மனம் மனசு மயமாகும் உணவு உடல் மயமாவது போன்று இது நம்முடைய மயமாக ஆகணும் அதுக்காக இந்த நிதித்தியாசன விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்கார் இதில் தான் விஷயங்களே அவ்வளவுதான் இருக்குது இதில் சொல்கிறதுக்கு இருக்குது நம்ம ஒன்று பண்ணுவோம் எல்லாருமா சேர்ந்து இது ஃபுல்லாக ஒரு தரம் பாராயணம் பண்ணிவிட்டு பூர்த்தி பண்ணிவிடும் ஹரிவும் சேர்ந்து பண்ணிடுவோம் நான் சொல்கிறேன் என் கூட சேர்ந்து சொல்லுவோம் ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வியாபகம் சர்வலோகானாம் காரணம் தம் நமாமியகம் அபரோக்ஷானுபூதிர்வை प्रोच्यते मोक्षसिद्धजे सद्भिरेव प्रयत्नेन वीक्षणीया मुहुर्मुहुः स्ववर्णाश्रमधर्मेण तपसा हरितोषणात् साधनम् प्रभवेत् पुंसाम् वैराग्यादिचतुष्टयम् ब्रह्मादिस्थावरान्तेषु वैराग्यम् विषयेष्वनु वैराग्यम् तद्धि निर्मलम् नित्यमात्मस्वरूपम् हि दृश्यम् तद्विपरीतगम् एवम् यो निश्चयः सम्यक् विवेको वस्तुनः स वै सदैव वासनात्यागः शमोजमिति शब्दितः निग्रहो बाह्यवृत्तीनाम् दम इत्युच्यते विषयेभ्यः परावृत्तिः परमोपरतिर्हि सा सहनम् सर्वदुःखानाम् तितिक्षा सा शुभामता निगमाचार्यवाक्येषु भक्तिश्रद्धेति विश्रुता समाधानमिति स्मृतम् संसारबन्धनिर्मुक्तिः इति या सुदृढा बुद्धिः वक्तव्या सा मुमुक्षुता उक्तसाधनयुक्तेन विचारः पुरुषेण हि कर्तव्यो ज्ञानसिद्ध्यर्थम् आत्मनः शुभमिच्छता नोत्पद्यते विना ज्ञानम् विचारेणान्यसाधनैः यथा पदार्थभानम् हि प्रकाशेन विना क्वचित् कोऽहम् कथमिदम् जातम् को वा कर्तास्य विद्यते उपादानम् किमस्तीह विचारः सोऽयमीदृशः नाहम्भूतगणो देहः नाहम् चाक्षगणस्तथा एतद्विलक्षणः कश्चित् विचारः सोऽजमीदृशः अज्ञानप्रभवम् सर्वम् सङ्कल्पो विविधः कर्ता विचारः सोऽजमीदृशः एतयोर्यदुपादानम् एकम् सूक्ष्मम् सदव्ययम् विचारः सोऽजमीदृशः अहमेकोऽपि सूक्ष्मश्च तदहम् नात्र सन्देहः विचारः सोऽजमीदृशः आत्मा विनिश्चलोह्येकः तयोरैक्यम् प्रपश्यन्ति किमज्ञानमतः परम् देहो बाह्यो नियम्यकः तयोरैक्यम् प्रपश्यन्ति किमज्ञानमतः परम् तयोरैक्यम् प्रपश्यन्ति किमज्ञानमतः परम् आत्मा ज्ञानमयः पुण् स उच्यते तयोरैक्यम् प्रपश्यन्ति किमज्ञानमतः परम् नाहं नाहम् देहोह्यसद्रूपः ज्ञानमित्युच्यते बुधैः निरामयो निराभासः निर्विकल्पोऽहमाततः नाहम् देहोह्यसद्रूपः ज्ञानमित्युच्यते बुधैः निर्गुणो निष्क्रियो नित्यः नित्यमुक्तोऽहमच्युतः नाहं देहोह्य सद्रूपः निर्मलो निश्चलोऽनन्तः शुद्धोऽहमजरोमरः नाहम् देहो ह्य सद्रूपः ज्ञानमित्युच्यते बुधैः स्वदेहे शोभनम् सन्तम् किम् मूर्खशून्यमात्मानम् देहातीतम् करोषि भोः स्वात्मानम् शृणु मूर्खत्वम् श्रुत्या युक्त्या च पूरुषम् देहातीतम् सदाकारम् सुदुर्दर्शम् भवादृशैः अहम् शब्देन विख्यातः स्थूलस्त्वनेकताम् प्राप्तः कथम् स्याद्देहकः पुमान् अहम् द्रष्टृतया सिद्धः देहो दृश्यतया स्थितः स्याद्देहकः पुमान् अहम् विकारहीनस्तु देहो नित्यम् विकारवान् इति प्रतीयते साक्षात् कथम् स्याद्देहकः पुमान् परमिति श्रुत्या तया விமூடேன கதம் विमूढेन कथम् கப்புமான் சர்வம் புருஷ ஏவேதி சூக்தே सूक्ते पुरुषसंज्ञिते अप्युच्यते யதஃ श्रुत्या असङ्गः पुरुषः प्रोक्तः बृहदारण्यकेऽपि च अनन्तमलसंश्लिष्टः कथम् स्यात् देहकः पुमान् तत्रैव च समाख्यातः स्वयम् ज्योतिर्हि पूरुषः कथम् स्याद्देहकः पुमान् प्रोक्तोऽपि कर्मकाण्डेन ह्यात्मा देहाद्विलक्षणः नित्यश्च तत्फलम् भुङ्क्ते देहपातादनन्तरम् लिङ्गम् चानैकसंयुक्तम् चलम् दृश्यम् विकारि च अव्यापकमसद्रूपम् सर्वात्मा सर्वरूपश्च भेदो युक्तो न कर्हि चित् जीवत्वम् च मृषा ज्ञेयम् रज्जौ सर्पग्रहो यथा रज्ज्वज्ञानात्क्षणेनैव यद्वद्रज्जुर्हि सर्पिणी भाति तद्वच्चितिः साक्षात् विश्वाकारेण केवल उपादानम् प्रपञ्चस्य ब्रह्मणोऽन्यन्न विद्यते तस्मात् सर्वप्रपञ्चोऽयम् ब्रह्मैवास्ति न चेतरत् व्याप्यव्यापकता मिथ्या सर्वमात्मेति शासनात् इति ज्ञाते परे तत्त्वे श्रुत्या निवारितम् नूनम् नाना त्वम् स्वमुखेन हि भासो भवेदन्यः स्थिते चाद्वयकारणे दोषोऽपि विहितः श्रुत्या मृत्योर्मृत्युम् स गच्छति इह पश्यति नाना त्वम् मायया वञ्चितो नरः ब्रह्मणः सर्वभूतानि जायन्ते परमात्मनः तस्मादेतानि ब्रह्मैव ब्रह्मैव सर्वनामानि रूपाणि विविधानि च कर्माण्यपि समग्राणि सुवर्णाज्जायमानस्य सुवर्णत्वम् च शाश्वतम् ब्रह्मणो जायमानस्य ब्रह्मत्वम् च तथा भवेत् स्वल्पमप्यन्तरम् कृत्वा जीवात्मपरमात्मनोः यः सन्तिष्ठति मूढात्मा भयम् तस्याभिभाषितम् यत्राज्ञानात् भवेद्वैतम् इतरस्तत्र पश्यति आत्मत्वेन यदा सर्वम् नेतरस्तत्र यस्मिन् सर्वाणि भूतानि ह्यात्मत्वेन विजानतः न वैतस्य भवेन्मोहः न च शोकोद्वितीयतः अयमात्मा हि ब्रह्मैव इति निर्धारितम् श्रुत्या बृहदारण्यसंस्थया अनुभूतोऽप्ययम् लोकः व्यवहारक्षमोऽपि सन् असद्रूपो यथा स्वप्नः उत्तरक्षणबाधतः स्वप्नो जागरणे लीकः स्वप्नेऽपि जागरो न हि द्वयमेवलयोर् ह्युभयोर्न च त्रयमेवम् भवेन्मिथ्या गुणत्रयविनिर्मितम् अस्य द्रष्टा गुणातीतः चिदात्मकः यद्वन्मृदि घटभ्रान्तिम् शुक्तौ वा रजतस्थितिम् तद्वद्ब्रह्मणि जीवत्वम् वीक्ष्यमाणेन पश्यति यथा मृदि घटो नाम कनके कुण्डलाभिधा शुक्तौ हि रजतख्यातिः जीवशब्दस्तथा परे यथैव पुरुषस्त्वं नीलत्वम् यथा नीरम् मरुस्थले पुरुषस्त्वम् यथा स्थाणौ तद्वद्विश्वम् चिदात्मनि यथैव शून्ये वेतालः यथाकाशे द्विचन्द्रत्वम् तद्वत्सत्ये जगत्स्थितिः यथा जलमेव स्फुरत्यलम् पात्ररूपेण ताम् ब्रह्मी ब्रह्माण्डौघैस्तथात्मता घटनाम् ना यथा पृथ्वी पटनाम्ना हि तन्तवः जगन्नाम् नाचिदाभाति ज्ञेयम् तत्तदभावतः सर्वोऽपि व्यवहारस्तु ब्रह्मणा क्रियते जनैः मृदे वहि घटादिकम् कार्यकारणता नित्यं आस्ते घटमृदोर्यथा तथैव श्रुतियुक्तिभ्याम् प्रपञ्च ब्रह्मणोरिह गृह्यमाणे घटे यद्वत् मृत्तिका भाति वैबलात। बलात् वीक्ष्यमाणे प्रपञ्चेऽपि ब्रह्मैवा भाति भासुरम् सदैवात्मा विशुद्धोऽस्ति यथैव द्विविधा रज्जुः ज्ञानिनोऽज्ञानिनो निशम् यथैव मृण्मयः कुम्भः तद्वद्देहोऽपि चिन्मयः आत्मानात्मविभागोऽयम् मुधैव क्रियते बुधैः सर्पत्वेन यथा रज्जु रजतत्वेन शुक्तिका विनिर्णीता विमूढेन देहत्वेन तथात्मता घटत्वेन यथा पृथ्वी विनिर्णीता विमूढेन देहत्वेन तथात्मता कनकम् कुण्डलत्वेन तरङ्गत्वेन वै बलात् विनिर्णीता विमूढेन स्थाणुः विनिर्णीता विमूढेन देहत्वेन तथात्मता गृहत्वेनैव काष्ठानि खड्गत्वेनैव लोहता विनिर्णीता विमूढेन देहत्वेन तथात्मता यथा वृक्षविपर्यासः जलाद्भवति कस्यचित् तद्वदात्मनि देहत्वम् सर्वम् भाति भ्रमात्मकम् तद्वदात्मनि देहत्वम् अलातम् भ्रमणेनैव तद्वदात्मनि देहत्वम् पश्यत्यज्ञानयोगतः गतः महत्त्वे सर्ववस्तूनाम् अणुत्वम् तद्वदात्मनि देहत्वम् पश्यत्यज्ञानयोगतः पश्यत्यज्ञानयो गतः अभ्रेषु सत्सु धावत्सु सोमो धावति भाति वै तद्वदात्मनि देहत्वम् पश्यत्यज्ञानयो गतः यथैव दिग्विपर्यासः मोहाद्भवति कस्यचित् तद्वदात्मनि देहत्वम् यथा शशीजले भाति चञ्चलत्वेन कस्यचित् तद्वदात्मनि देहत्वम् पश्यत्यज्ञानयोगतः गतः एवमात्मन्यविद्यातः देहाध्यासो हि जायते नीयते च परात्मनि सर्वमात्मतया ज्ञातम् जगत्स्थावरजङ्गमम् अभावात् सर्वभावानाम् देहस्य चात्मता कुतः आत्मानम् सततम् जानन् कालम् नयमःद्युते प्रारब्धमखिलम् भुञ्जन् नोद्वेगम् कर्तुमर्हसि उत्पन्नेऽप्यात्मविज्ञाने प्रारब्धम् नैव मुञ्चति इति यच्छ्रूयते शास्त्रे तन्निराक्रियते धुना, तत्त्वज्ञानोदयादूर्ध्वम् देहादीनामसत्यत्वात् यथा स्वप्नोऽप्रबोधतः कर्म जन्मान्तरीयम् यत् प्रारब्धमिति कीर्तितम् तत्तु जन्मान्तराभावात् स्वप्नदेहो यथा ध्यस्तः अध्यस्तस्य कुतो जन्म जन्माभावे हि तत्कुतः उपादानम् प्रपञ्चस्य मृद्भाण्डस्येव कथ्यते तस्मिन्नष्टे क्व विश्वता यथा रज्जुम् परित्यज्य सर्पम् गृह्णाति वै भ्रमात् तद्वत्सत्यमविज्ञाय जगत्पश्यति मूढधीः रज्जुरूपे परिज्ञाते अधिष्ठाने तथा ज्ञाते प्रपञ्चः शून्यताम् गतः देहस्यापि प्रपञ्चत्वात् प्रारब्धावस्थितिः कुतः अज्ञानिजनबोधार्थम् प्रारब्धम् वक्ति वै श्रुतिः क्षीयन्ते चास्य कर्माणि பகுத்வம் தன்னிஷேதார்த்தம் श्रुत्या கீதம் च यत्स्फुटम् उच्यते ज्ञैर्बलाच्चैतत् तत् आनर्थद्वयमागतः पूर्वोक्तस्य हि लब्धये तैश्च सर्वैः सदा कार्यम् निदिध्यासनमेव नित्याभ्यासादृते प्राप्तिः न भवेत् सच्चिदात्मनः तस्माद्ब्रह्म निदिध्यासेत् जिज्ञासु आसनं यमो हि नियमस्त्यागः मौनम् देशश्च कालत आसनम् प्रत्याहारश्च धारणा आत्मध्यानम् समाधिश्च प्रोक्तान्यङ्गानि वै क्रमात् सर्वम् ब्रह्मेति विज्ञानात् इन्द्रियग्रामसंयमः यमोऽयमिति सम्प्रोक्तः अभ्यसनीयो मुहुर्मुहुः सजातीयप्रवाहश्च नियमो हि परानन्दः नियमात् क्रियते बुधैः त्यागः प्रपञ्चरूपस्य चिदात्मत्वावलोकनात् त्यागो हि महताम् पूज्यः यस्माद्वाचो निवर्तन्ते अप्राप्य मनसा सह यन्मौनम् योगिभिर्गम्यम् वाचो यस्मान्निवर्तन्ते तद्वक्तुम् केन शक्यते सोऽपि शब्दविवर्जितः इति वा तद्भवेन्मौनम् सताम् सहजसञ्ज्ञितम् गिरामौनम् तु बालानाम् प्रयुक्तम् ब्रह्मवादिभिः आदावन्ते च मध्ये च जनो यस्मिन्न विद्यते येनेदम् सततम् व्याप्तम् सदेशो विजनस्मृतः कलनात् सर्वभूतानाम् कालशब्देन निर्दिष्टः ह्यखण्डानन्दकोऽद्वयः सुखेनैव भवेद्यस्मिन् अजस्रम् ब्रह्मचिन्तनम् आसनं तत् विजानीयात् नेतरत्सुखनाशनम् सिद्धम् यत् सर्वभूतादि यस्मिन्सिद्धाः समाविष्टाः तद्वै सिद्धासनम् विदुः यन्मूलम् सर्वभूतानाम् यन्मूलम् चित्तबन्धनम् मूलबन्धः सदा सेव्यः योग्योऽसौ राजयोगिनाम् अङ्गानाम् समताम् विद्यात् समे ब्रह्मणि लीनताम् नो चेन्नैव समानत्वम् ऋजुत्वम् शुष्कवृक्षवत् திருஷ்டிம் नमयीम् कृत्वा सा दृष्टिः परमो दार नना साग्रावलोकिनी विरामो यत्र वा भवेत् दृष्टिस्तत्रैव निरोधः सर्ववृत्तीनाम् प्राणायामः स उच्यते निषेधनम् प्रपञ्चस्य रेचकाख्यः समीरणः ब्रह्मैवास्मीति या वृत्तिः ततस्तद्वृत्तिनैश्चल्यम् कुम्भकः प्राणसंयमः अयम् चापि विषयेष्वात्मताम् दृष्ट्वा मनसश्चितिमज्जनम् प्रत्याहारः स विज्ञेयः अभ्यसनीयो मुमुक्षुभिः यत्र यत्र मनो याति ब्रह्मणस्तत्र दर्शनात् मनसो धारणम् चैव ब्रह्मैवास्मीति सद्वृत्त्या निरालम्बतया स्थितिः ध्यानशब्देन विख्याता न्ददायिनी वृत्तिविस्मरणम् सम्यक् समाधिर्ज्ञानसञ्ज्ञकः इमम् चाकृत्रिमानन्दम् तावत्साधु समभ्यसेत् वश्यो यावत्क्षणात् पुंसः ततः साधननिर्मुक्तः सिद्धो भवति तत्स्वरूपम् न चैतस्य विषयो मनसो गिराम् समाधौ क्रियमाणे तु वैबलात् अनुसन्धानराहित्यम् आलस्यम् भोगलालसं। लयस्तमश्च विक्षेपः रसा स्वादश्च शून्यता एवम् यद्विघ्नबाहुल्यम् त्याज्यम् ब्रह्मविदाशनैः शून्यवृत्त्या हि शून्यता ब्रह्मवृत्त्या हि पूर्णत्वम् तथा पूर्णत्वमभ्यसेत् ये हि वृत्तिम् जहत्येनाम् ब्रह्माख्याम् पावनीम् पराम् वृथैव ते पशुभिश्च समानराः ये हि वृत्तिम् विजानन्ति ज्ञात्वापि वर्धयन्ति ये ते वै सत्पुरुषा धन्याः वन्द्यास्ते भुवनत्रये येषाम् वृत्तिः समावृद्धा ते वै सत् प्राप्ताः नेतरे शब्दवादिनः कुशला ब्रह्मवार्तायाम् वृत्तिहीनाः सुरागिणः तेऽप्यज्ञानतया नूनम् पुनरा यान्ति च निमेषार्धम् न तिष्ठन्ति वृत्तिम् ब्रह्ममयीम् विना यथा तिष्ठन्ति ब्रह्माद्याः कार्ये कारणता याता कारणेन हि कार्यता कारणत्वम् ततो गच्छेत् कार्याभावे विचारतः अथ शुद्धम् भवेद्वस्तु यद्वै वाचामगोचरम् दृष्टान्तेन पुनः पुनः अनेनैव प्रकारेण वृत्तिर्ब्रह्मात्मिका भवेत् उदेति शुद्धचित्तानाम् वृत्तिज्ञानम् ततः परम् कारणम् व्यतिरेकेण पुमानादौ विलोकयेत् अन्वयेन पुनस्तद्धि कार्ये नित्यम् प्रपश्यति कार्ये हि पश्येत् पश्चात्कार्यम् विसर्जयेत् कारणत्वं ततो गच्छेत् अवशिष्टम् भवेन्मुनिः यद्वस्तु निश्चयात्मना पुमांस्तद्भि भवेत् शीघ्रम् ज्ञेयम् भ्रमरकीटवत् अदृश्यम् भावरूपम् च सर्वमेव चिदात्मकम् सावधानतया नित्यम् स्वात्मानं स्वात्मानम् बुधः दृश्यम् ह्यदृश्यताम् नीत्वा विद्वान्नित्यसुखे तिष्ठेत् धिया छिद्रसपूर्णया येभिरङ्गैः समायुक्तः राजयोगमुदाहृतः किञ्चित्पक्वकषायाणाम् हठयोगेन संयुतः परिपक्वम् मनो येषाम् केवलोऽयम् च सिद्धिदः गुरुदैवतभक्तानाम् सर्वेषाम् सुलभोजवात् श्रीहरिम् परमानन्दम् उपदेष्टारमीश्वरम् व्यापकम् सर्वलोकानाम् कारणम् तम् न माम्यहम् ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே வோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தஜே நம ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தி வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிகி